நேசத்துக்குரியவர்களே ஒற்றுமையுடன் எழுவோம் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று சனல் நான்கு பிரித்தானிய தொலைக்காட்சி வழியாக தமிழீழ தாயகத்தின் மீது இலங்கை மற்றும் பிராந்திய அதனுடன் கூடிய உலக வல்லரசுகளின் கூட்டுச்சதியுடன் இன அழிப்பின் அம்பலம் சில ஆதாரங்களுடன் முழுமையான காணொலியாக சனல் நான்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்றது இந்த தகவலை உங்கள் அருகில் இருக்கும் நண்பர்களுக்கும் வேற்று மொழி பேசுபவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒற்றுமையுடன் எழுவோம்